திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி திருச்சிரபுரம் திருச்சிற்றம்பலம் வாருருவன முல்லை மங்கை பங்கன் நீருரோ சடை மூடி நிமல நீடம் காரூரு கடி பொழில் சூழ்ந்தழகார் சிறுருவளவயர் சிறப்புறமே அங்கமோடருமரை அருள் புரிந்தார் திங்களோடரவணி திகழ்முடியன் மங்கையோடி நீதுரை வளநகரம் செங்கையல் மீளிர்வயல் சிறபுறமே பரிந்தவன் பன்முடி அமரர்காகி திரிந்தவர் பூரமவை தீயின் வேவ வரிந்த வெஞ்சில்லை பிடி தடுச்சரத்தை தெரிந்தவன் வளநகர் சிரபுரமே நீரணி மேனியன் நிழ்மதியோடு ஆரணி சடையினன் அணியிழையோர் கூரணிந்தினி துறை குளிர் நகரம் சேரணி வளவயல் சிறபுறமே அருந்திரல்ல ஊணர்கள் அரணழிய சரந்துரந்தேரி செய்த சங்கரனூர் குறுந்தொடு கொடி வீடு மாதவிகள் திருந்திய புறவணி சிரபுரமே கலையவன் மறையவன் காற்றொடு தீ மலையவன் விண்ணோடு மண்ணுமவன் கொலையவன் கொடிமதில் கூட்டழித்த சிலையவன் வள சிறப்புறமே வாதமர்மதியுடு மத்தம் சூடே தானவர் போரமைத சைவ நீட்டம் காணமர் மடமையில் பிடைப்பயே நமர் பொழிலணி சிரபுரமே மறுத்தவர் தீரிபுரம் மாய்ந்தழிய கருத்தவன் காரர கண்முடி தோள் இருத்தவன் இருஞ்சின கால செருத்தவன் வளநகர் சிரபுரமே வண்ணனன் மலரூரே மறையவனும் கண்ணனும் கழல் தோழ கனலுருவாய் விண்ணுற ஓங்கிய விமலனிட திண்ண நன்மதிலணி சிறபுறமே வெற்றரையுழல்பவர் விரிதூகேலார் கற்றிலர புறநுரை புறனுரைக்க பற்றலர் திரிபுரம் மூன்றும் வேவ செற்றவன் வளர்ன சிறபுறமே அருமறை ஞான சம்பனந்தன் சேரபோர நகருரை சிவனடியை பரவிய செந்தமிழ் பத்துமல்லார் திருவொடு புகழ் மல்கு தேசினரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயக்கி திருச்சிற்றம்பலம்